தான் அந்த இஸ்லாத்துடைய விசாலமான போதனைகளை நசீகத்களை அல்லா படிச்சு தந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைன்யூட் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒரு பெரிய ஒரு விஷம் ஒரு பெரிய ஒரு நுணுக்கத்தை எல்லாம் வச்சிருக்கிறேன் சில நேரங்கள்ல நாங்க இஸ்லாமிய அமைப்புல தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போவோம் ஆனா சரிய படித்து தந்த சில சில விடயங்களை நாங்க கவனம் செலுத்தாததின் காரணமாக எதிர்பாராத சோதனைகள் வரும் நீங்க இப்ப யோசிக்கிறா இருக்கும் என்ன சொல்ல பாக்குறாங்க டிரெக்டாகவே சொன்னா நேரடியாகவே சொன்னா ஜன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த நாட்டுல ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுல நாங்க முஸ்லிம்கள் மைனாரிட்டி நாங்க சிறுபான்மையான மக்கள் எந்த அமைப்புல சிறுபான்மையான மக்கள் வாழோனும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திச்சோ நாங்க எல்லாம் இஸ்லாமிய முறையில தான் வாழ்ந்தோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய நாங்க எல்லாம் சொல்லக்கூடியவங்க ஜக்காத் என்றா ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்க ஹஜ் என்றா ஹஜ்ஜின் செய்யக்கூடியவங்க டொனேஷன் கொடுக்கணுமே டொனேஷன் கொடுக்கிறவங்க மதரசா ரன் பண்ணுவோம் பல விஷயங்களை தின்னோம் ஆனா ஒரு கம்யூனிட்டி என்ற அமைப்புல ஒரு சமூகம் என்ற அமைப்புல மைனாரிட்டிஸாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நேரத்தில் எப்படி வாழணும் என்ற போதனைகள் எந்த டீச்சிங்ஸ் இஸ்லாம் எங்களுக்கு செல்லி சந்திச்சோ அதுவல்ல நாங்க சரியான அமைப்புல கவனம் செலுத்தல பேசுற நானும் தான் கேட்கிற நீங்களும் தான் பொதுவாக முஸ்லிம் கம்யூனிட்டி என்ற அமைப்புல பார்த்தோம் கண்ணியத்தக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே இன்னும் தெளிவாக சொல்றதாக இருந்தா எப்ப முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக இருக்கிறதோ அந்த நேரத்துல மூணு நிலைப்பாடுகள் இருக்கு முதலாவது அரபுல சொல்லுவாங்க அல் அஜ்லத்து தாமா அல் அஜ்லத்து தாமா என்று சொன்னா முழுமையான அமைப்புல அந்நிய மக்களை விட்டும் எந்த தொடர்பும் இல்லாம முழுமையான அமைப்புல ஒதுங்கி நாங்க எங்கட பாத்துல வாழ்வோம் அந்நிய மக்களோட எந்த தொடர்பும் இல்லை இதுக்கு சொல்லுவாங்க அஜ்ல சுத்தாமா ஐசோலேஷன் என்பதாக சொல்லுவாங்க சரிய இதுக்கும் அனுமதி கொடுக்கல அந்நிய மக்களோட எந்த தொடர்பும் இல்லை நாங்க முஸ்லிம்களோடே தான் அந்த அமைப்புல இருக்குது இன்னொரு நிலைப்பாடு இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது என்ன நாங்க முஸ்லிம்கள் அந்நிய மக்களோடே இருந்து அவங்களோட புலங்கி எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்ற அமைப்புல நாங்க அவங்களோட பழகிறது சரியா இதுக்கும் அனுமதி தரல இந்த ரெண்டுக்கும் அனுமதித்தார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நன்றாக விளங்கி சொல்லுங்க எப்ப நாம் இந்த ரெண்டு முறையிலையும் உலகத்துல மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய நேரத்துல வாழ்வோமோ அடுத்த மக்களுக்கு இஸ்லாம் என்றா என்ன என்றது தெளிவாக விளங்கா இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தா பொதுவாக இது எங்கட தவறு அல்ல நான் சொல்றது விளங்கிக்கணும் இது எங்கட நாங்க ஒரு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சோம் என்று நான் செல்லல எங்களையால ஒரு தவறு நடந்திருக்குது என்பதாக பாவம் இல்லை ஒரு தவறு நடந்தது என்ன பொதுவாகவே நாங்க முஸ்லிம்கள் நாங்க ஒரு ஊடோண்டு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு பள்ளிக்கு பக்கத்துல இருந்தா நல்லம் முஸ்லிம்கள் இருக்கிற ஏரியால இருந்தா நல்லம் நாங்க என்ன செஞ்சோம் என்றா பொதுவாக இப்ப கிளம்பு எடுத்து பார்த்தாலும் நாங்க ஜெமட்டகோட ஏரியா மாளிகாவத்த ஏரியா இப்படி நாங்க முஸ்லிம்கள் எப்படி நாங்க முஸ்லிம்கள் தனியாக இருக்கணும் அடுத்தூட்ட பார்த்தாலும் ஒரு முஸ்லீமா இருக்கணும் முன்னூட்டு பார்த்தாலும் முஸ்லீமா இருக்கணும் இது இதுதான் எங்களோட மென்டல் என்ன நடந்துச்சு இப்ப சுருக்கமா சொன்னா இப்ப கொலொண்டாவ ஏரியா மாதிரி எடுத்தாலும் ஜெனியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அடுத்த மக்கள் வாழ்ந்த ஏரியா தான் அவங்களும் என்ன எங்களுக்கு தான் விற்கிறாங்க இப்ப என்ன நடக்குது அதிகமான முஸ்லிம்கள் இப்ப ஒரே இடத்துல நாங்க எல்லாம் முஸ்லிம்கள் ஒன்றா இருக்கோனும் அடுத்தவங்களோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் என்ற அமைப்புல நாங்க வாழணும் என்று இருக்கிறது சரியத்துடைய பார்வையில நாங்க பாவத்தை செஞ்சோம் அல்ல நல்ல விஷயம்தான் ஏன் அப்படி ஒரு சூழல்ல இருந்தாதான் எங்க ஈமானத்தினால் எல்லாமே உண்மைதான் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ன நடக்குதுன்னா அந்நிய மக்களுக்கு எங்களோட எந்த தொடர்பும் இல்லாம நாங்க இப்ப அப்படியே வேலையாகி கொண்டு போறோம் இஸ்லாத்துடைய படிப்பினைகள் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அமால்கள் அதுக்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் அதில் உள்ள நுணுக்கங்கள் அதில் உள்ள நலவுகள் ஒன்றுமே அடுத்த மக்களுக்கு போவதில்லை ஏன் பெண்கள் நிகாப் என்ற அமைப்புல முகத்தை மூடணும் இல்ல இந்த முகத்தை மூடுற அதே மாதிரி முஸ்லிம் கம்யூனிட்டி எல்லாம் வேறையா தான் இருக்கிறாங்க இந்த கம்யூனிட்டிக்கு அந்த கம்யூனிட்டியோட எந்த தொடர்பும் இல்லை ஏன் இந்த முஸ்லிம்கள் ஹலால் மட்டும் சாப்பிடுறாங்க இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு நாங்க முஸ்லிம்கள் வேறையா இருக்கிறோம் அந்நியவங்க வேறையா இருக்கிறோம் உள்ளத்துல ஒவ்வொருத்தரும் கைய வச்சு பாருங்க எங்கட குடும்பத்துக்கு நன்முஸ்லிம் குடும்பங்கள் எத்தனையோட தொடர்பு இருக்குது நாங்க எத்தனை பேர் அவங்களோட வீட்டுக்கு போறோம் எத்தனை பேர் எங்கட வீட்டுக்கு வராங்க எங்கட அகலாக்க நாங்க எந்த அளவுக்கு காட்டுறோம் எங்கட கம்யூனிட்டி அவங்களோட நாங்க எவ்வளவு சேர்ந்து இருக்கிறோம் என்று யோசிச்சு பார்த்தா ரொம்ப குறவுதான் என்று சொல்றேன் நாங்க அப்படியே ஐசோலேட் ஆகினோம் வேற ஆகிட்டோம் எங்கட பாட்டுல நாங்க எங்கட அம்மல்களை செஞ்சு கொண்டுதான் போ பாவமும் செய்யல எங்கட பாட்டுல வாழ்ந்து கொண்டு போறோம் ஆனா ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி இப்ப பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு ஏரியாவை பார்த்தா முஸ்லிம்கள் வேற வேறையா வேறையா வேறையா போயிட்டு அவங்க அவங்க அவங்க மசித்களை கெட்டி அவங்க அவங்க தனி கம்யூனிட்டியா இருக்கிறாங்க அதுவும் ஆக முக்கியமான ஒரு இடம் கிளம்பு இப்ப யோசிச்சு பாருங்க கிளம்பு என்று சொன்னா கிளம்புலம் அதிகமாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இப்ப கிளம்புக்கு வெளியே பார்த்தாலும் இப்ப கொலொன்னாவா அப்படியே அதிகமாக முஸ்லிம்கள் கூட்டுறாங்க திகிவலையை பார்த்தா அப்படியே இப்ப முஸ்லிம்கள் கூடிக்கொண்டே போறாங்க கிளம்புக்கு வெளியும் இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நான் என்ன சொல்ல வாரேன் என்றா நாங்க ஒரு பாவத்தை செய்யல நாங்க முஸ்லிம்கள் என்ற அமைப்புல இப்ப வேற வேறையாகவே வாழ போறோம் அடுத்த மக்கள் என்ன எங்களைய பார்த்து யோசிப்பாங்க எங்களுடைய இஸ்லாமுடைய போதனைகள் அழகான படிப்பினைகள் இது அவங்களோட எந்த தொடர்பும் இல்லாம நாங்க ஐசோலேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நீங்க விளங்குறீங்க இன்னொரு கூட்டம் இருக்குது இது முதலாவது கூட்டம் எனவே எங்களுக்கு மத்தியில் உள்ள இஸ்லாம் அவங்களுக்கு எப்படியும் போகாது ரெண்டாவது தான் அவங்களோட இருந்து அவங்களோட புலங்கி அவங்கள போல ஆகிறது இன்னொரு கூட்டத்துக்கு இதை சொல்லணும்னு அவங்க சொல்லுவாங்க நேனே அசுரா தப்பி சேர்க்கலாம் கட்டமா இன்னு ஆனா அவரோட வாழ்க்கையில பார்த்தா ஒரு இஸ்லாமும் இல்லை யாரெல்லாம் அந்த குடும்பங்களோட அந்த அந்நிய மக்களோட சேர்ந்து புலங்கி இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா ஹராமலால் பேணக்கூடிய அமைப்பும் இல்ல அவங்களோட வாழ்க்கையில பர்தாவுடைய அமைப்பும் இல்ல அவங்களோட வாழ்க்கையில இஸ்லாமிய வாசமும் இல்ல ஆனா அவங்க பார்த்த இஸ்லாம் இதுதான் இந்த மக்கள் எங்களோட இருக்கிறாங்க அவங்களோட புலங்கி அவங்கள போலயே ஆகிட்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முஸ்லிம் மைனாரிட்டியாக வாழக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டையும் இஸ்லாம் விரும்பல்ல இஸ்லாம் விரும்புறது என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம் விரும்புறது என்ன நாங்க எங்களுடைய ஐடென்டிட்டியை பாதுகாத்து நான் ஒரு முஸ்லிம் என்ற அந்த ஐடென்டிட்டியை பாதுகாத்து அந்நிய மக்களோட புலங்கி வாழ்றதான் இஸ்லாம் விரும்பு நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர் அயல் வீட்டுக்காரர் யகூதி அல்லது ஒரு முஸ்லிக் என்பதாக ரிவாயாத்துகள்ல வந்திருக்கிறதா இல்லையா மைனாரிட்டியாக நபி அவங்க மக்களை இருக்கக்கூடிய நேரத்துல ஊத்தைகளை வந்து போட்ட ஒரு யகூதி இருந்தாங்களா இல்லையா ரிவாயாத்துகள்ல வருவதா இல்லையா ஒரு நாள் நபி அவங்க சொல்றாங்க அடுத்த வீட்டுக்காரர் யகூதி சகோதரர் இல்லாம இருக்கிறாரோ சரியா செய்து விசாரிப்போமே நபி எனவே அந்த ரிவாயத்தை வச்சு பார்த்தா எங்களுக்கு என்ன விளங்குது நபி சொல்லாஹு அயல் வீட்டுக்காரர் ஒரு யகூதியாக இருந்தார் இவ்வளவு உமர் ரபி அல்லாஹு அன்பு அவங்க தன்னுடைய அடிமைக்கு செல்றாங்க இதா சலஹ்தா சபதா பிஜாரினா அல் யகூதி நீங்க மறுவ ஒரு ஆட்ட குரபான் பண்ணினா முதலாவதாக இந்த அயல் வீட்டுத்தாரர் யகூதிக்கு கொடுங்கோ சாப்பாடு இதை நீட்டி சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல இது நபியாவின வபாத்துக்கு பின்னால நடந்த சம்பவம் இவன் உமர் ரத்தி எல்லாம் அவங்க தன்னுடைய அடிமைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அடிமை கேட்கிறாரு சம் சம் தகூல் நீங்க எத்தனை தரத்தை சொல்றீங்க இவன் உமர் சொன்னாங்க நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு அயல் வீட்டுக்காரர் யகூதிக்கு முதலாவது கொடுக்க சொல்றேன் என்றா நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க அயல் வீட்டுக்காரருடைய விஷயத்துல எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா ஜிப்ரீல் வந்து பேசுற நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க நான் நினைக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு அயல் வீட்டுக்காரரை பத்தி சொல்வீங்கடா அயல் வீட்டுக்காரருக்கு வராசத்து சொத்து கொடுக்க வருமோ என்ற அளவுக்கு நான் யோசிக்கிறேன் என்று சொன்னாங்க நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க இவ்வளவு சொல்றாங்க எனவே இபுன் உமர் ரதி அல்லாஹால சொல்றாங்க இந்த அயல் வீட்டுக்காரர் யகூதி சகோதரர் இருக்கிறாரு அவருக்கு நீங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க நோயாளியாக இருக்கிறார் ஹசன் பசரி ரஹமுல் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தவங்க தான் ஆனா அவங்களுக்கு மத்தியில பாருங்க அயல் வீட்டுக்காரர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க இருந்தாங்க நசராக்களாக இருந்தாங்க ஹசன் பசரு ரஹ்மகுல்லா அவங்களுக்கு சோம் இல்லாம போது அடுத்த வீட்டு கிறிஸ்டியன் வாரா வந்து பேசுறாங்க உங்களுக்கு சோம் இல்ல என்ன ஹாலாத் நோய் விசாரிக்கிறாங்க பாக்குறாங்க அப்படியே தண்ணி லீக் ஆகுது பாக்குறாங்க எங்கிருந்து வருவது இவருடைய வீட்டில இருந்து தான் தண்ணி லீக் ஆகுது யோசிக்கிறார் எங்கிருந்து தண்ணி லீக் ஆகுது பார்த்தா இவருடைய டாய்லெட்ல இருந்து ஹசன் பசித் ரஹிமுல்லாட வீட்டுக்கு தண்ணி வருவது நஜிஸ் தண்ணி கேட்கிறாங்க எவ்வளவு காலமா வருவது சொன்னாங்க நீங்க சீக்கிர சுத்தி சொல்றேன் இருபது வருஷமா வருவது என்று சென்னுடனே அச்சது அல்லா இலாஹ இல்லல்லா அச்சது அண்ண முகமது ரசூலுல்லா கனிமா சொல்லி சிலாக சொல்லவா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த அளவுக்கு அயல் வீட்டுக்காரர்கள் அந்த காலத்து இஸ்லாமிய ஆட்சியில இஸ்லாமிய ஆட்சி நடக்குது அயல் வீட்டுக்காரர்கள் இப்படி இருந்தாங்க ஒரு கோர்ட் கேஸ் வந்தாலும் எவ்வளவு நீதமான அமைப்புல அயல் வீட்டுக்காரர்கள் அதாவது அதாவது அந்நிய மக்களோட சகாபாக்கள் நடந்து கொண்டார் எவ்வளவு தெளிவான சம்பவங்கள் ஜன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே எங்கட நாட்டை பொறுத்த வகையில மாசா அல்லா அழகான அமைப்புல நாங்க எல்லாம் அமளி இபாதத் செஞ்சு கொண்டிருந்தோம் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல இஸ்லாமுடைய விஷயங்களை தான் நாங்க செஞ்சு கொண்டு போனோம் ஆனா இஸ்லாத்துடைய எத்தனையோ விஷயங்கள் அல்லா படிச்சு தாரான் மைனாரிட்டிஸ் எப்படி இருக்கணும் என்ற விஷயத்தை பத்தி நாங்க யோசிக்கல அதுதான் இப்ப எங்களுக்கு இந்த சோதனை வந்து இப்பதான் பாக்குறோம் என்னடா நடந்திருக்குது எங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க இஸ்லாம் என்ன சொல்லிச்சோ ஒன்றோ நாங்க ஐசோலேஷனாக முஸ்லிம்கள் எல்லாம் வேறையா வாழ்றோம் அந்நிய மக்களோட எந்த தொடர்பும் இல்லை இல்லாட்டி தொடர்பு உள்ளவங்க எல்லாம் அவங்கள போல வாழ்றாங்க எனவே சரியான மெசேஜ் எங்களுக்கு எங்களைய பற்றி அவங்களுக்கு பேசியிருக்காங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த சந்தர்ப்பத்தை யாரு சரி பாவிக்கிறதாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக ஒரு முயற்சி செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க தான் உருவாக்குறோம் நன்றாக பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்நிய மக்களுடைய உள்ளத்துல ஒரு குரோதம் அல்லது ஒரு வைரம் அல்லது ஒரு பொறாம உண்டாகிறதுக்கு நாங்க வாழக்கூடிய இந்த முறை போதும் அடுத்தவங்க உள்ளத்துல ஒரு பொறாம வரக்கூடிய அமைப்புல பாருங்களே முஸ்லிம்களோட வாழ்க்கை அவங்க எல்லாம் வேறையா வாழ்றாங்க அவங்களுக்கு எந்த எல்லாம் வேறையா கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பேட் மெசேஜ் போனா போதும் அவங்களோட மென்டலிட்டி அவங்க சும்மா யோசிச்சு பார்ப்பாங்க சும்மா பொதுமக்கள் உள்ளத்திலையும் சரிதானே அப்பா பாருங்களே இப்ப கிளம்புல உண்மைக்குமே சுத்தமாகவே சொன்னா நாங்க எல்லாமே டிஸ்ஆர்கனைஸ்ட் ஒரு கம்யூனிட்டி எங்களை கம்யூனிட்டி எல்லாமே நாங்க ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி செய்யறவங்க அல்ல நாங்க ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க நினைக்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் கிளம்ப பிடிக்க போறாங்க பாருங்க இவங்க எல்லாம் இப்ப வேறையா இருக்கிறாங்க பாருங்க இவங்களோட பவர் என்ன பாருங்க எவ்வளவு மஸ்ஜித்கள் கூடுதுண்டு ஆனா உண்மையாகவே எங்கட தலையில அப்படி ஒரு எஜெண்டாவே நாட்டை பிடிக்கிற எஜெண்டா என்றது கனவாலும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா இந்த சந்தர்ப்பத்துல அவங்களோட உள்ளங்களை அவங்களோட பிரெயின மாத்துறதாக இருந்தா சைக்காலஜிக்கலி யாருக்கும் முடியும் நேசாக மாற்ற என்னடா இப்ப அவங்க கூட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா பாருங்க மால்டீவ்ஸுக்கு என்ன நடந்துச்சு எங்கட பௌத்த நாடு முஸ்லிம் நாடாக மாறி பாருங்க ஆப்கானிஸ்தானுக்கு என்ன நினைச்சி எங்கட பௌத்த நாடு ஆக பெரிய உலகத்துல ஆக பெரிய சில இருந்த நாடு என்ன நடந்துச்சு முஸ்லிம் நாடாக மாறி பாருங்க எங்கட இந்தோனேசியாவுக்கு பௌத்த நாடு முஸ்லிம் நாடாக மாறி எனவே இந்த மெசேஜ் போட்டா இப்ப எங்க திரும்பி பார்ப்பாங்க சரி முஸ்லிம்கள் என்னென்ன நாட்டுல எப்படி வாழ்றாங்க நாங்க ஒன்றோ ஐசோலேஷனாக வேற வேறையாக கம்யூனிட்டியா இருக்கிறோம் எங்கட இஸ்லாத்துடைய படிப்பினைகள் அவங்களுக்கு நாங்க சொல்லவே இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இப்ப அவங்களோட தலையிலையும் என்ன வரும் ஓ இவங்க சொல்றது உண்மைதான் இவங்க அப்படியே முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே போறாங்க இப்ப உள்ளத்துல ஒரு பொறாம வரும் இப்ப அவங்க உள்ளத்துல பாருங்க மால்டீவ்ஸ் பாருங்க இந்தோனேஷியா பாருங்க மலேசியா பாருங்க ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் எங்கட நாடுகள் எங்கட நாடு எங்கட கைவிட்டு போகுது இப்ப நாங்க தனித்து பௌத்த மக்களுக்கு சொல்லுவோம் என்று யோசிச்சா ஒல்லாக செல்வேன் நானே ஒரு பெரிய ஒரு குற்றவாளி ஏண்ட பௌத்த சகோதரர்கள் எங்க பார்த்தா எனக்கு அப்படி நண்பர்களே எங்க யாருக்கு இப்ப சொல்றது இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க பௌத்த மக்கள் எங்க நண்பர்களுக்கு சொல்லுவோம் இல்ல சொல்றதுக்கு பெருசா யாரும் இல்லை நாங்க ஐசோலேட் ஆகிட்டோம் எங்கட கெப்பாசிட்டியில பௌத்த சகோதரர்கள் நண்பர்கள் இல்ல அப்படி இல்ல நாங்க வேறே அடிக்கிறோம் எங்க அயல் வீட்டுக்காரர் முஸ்லீம் பக்கத்து பார்த்தா முஸ்லீம் மால்ல பார்த்தா முஸ்லீம் எங்களுக்கு அவங்களோட புழக்கம் இல்ல இன்னும் ஒன்றை தெளிவாக சொல்றேன் யாரும் புறப்பிடிக்க வேணாம் தவறாக நினைக்க வேணாம் எங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் இருந்துச்சு அவங்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு அதுதான் பிசினஸ் அந்த பிசினஸ் உடைய விஷயத்தை பார்த்தா அவங்களுக்கு போயிட்டு கேட்டா நீ தம்பியாக பிசினஸ் கட்டா என்று செல்லக்கூடிய அளவுக்கு அதுலயும் முன்மாதிரி இல்லாம அதுல மீதம் இல்லாம எங்கட கருத்து என்ன நன் முஸ்லிமுக்கு பொழு வைக்கிறது வரல என்ற லெவல்ல தான் எங்கட ஆட்கள் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கு அவங்களுக்கு வாக்கு மாத்துறதுதான் இஸ்லாம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நடக்கிறான் எனவே அவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நிலைமை தான் இருந்துச்சு என்ன வியாபாரம் அதுலயும் தோல்வி அடைஞ்சது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அவங்களோட பார்வையில நாங்க ஒன்றுமே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சரியா கொடுக்கல பார்த்தா எங்கட ஸ்கூல் எடுத்து பார்த்தாலும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கொழும்புல எத்தனை இருக்குது யோசிச்சு பாருங்க எல்லாம் இஸ்லாமிக் ஷரியா ஸ்கூல் முஸ்லிம்களுக்கு வேறையா ஸ்கூல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா ஸ்கூல் எல்லாம் இவங்க வேறையா செய்யறான் பேங்கிங் என்று பார்த்தாலும் பாருங்க இஸ்லாமிக் பேங்கிங் என்று தனியா செஞ்சு கொண்டு போறாங்க இவங்களோட மூளைய மாத்துறது லேசி அதான் நான் செல்ல பாக்குறேன் ஆனா இவங்களோட மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பார்த்தாலும் இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் எங்களோட நாட்டுல வேற சிஸ்டம் ஒன்று வெற்றி எழுபது காவிமார்களை வெட்டி அவங்களுக்கு மட்டும் ஒரு நீதம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எங்களுக்கும் பௌத்த காவி கோட்டண்ட மாதிரி ஒன்றுமே இல்லை பாருங்க இவட மென்டாலிட்டி பற்றி தான் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு இவ்வளவு எல்லாம் கொடுக்கறாங்க ஹலால் என்று இருக்குது பேங்கிங் என்று இருக்குது அவங்களுக்கு வேறையா ஸ்கூல் இருக்குது அவங்களுக்கு வேறையா காஃபி கோட் இருக்குது அவங்களுக்கு இவ்வளவு மஸ்ஜித்கள் சின்ன பத்து பர்சன்ட் கம்யூனிட்டி இவ்வளவு மஸ்ஜித்களை கட்டிருக்கிறாங்க அதுவும் ஒரே ரோடுக்குள்ள ஒரே ரோடுக்குள்ள ஆறு ஏழு மஸ்ஜித் இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சுப்பாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நாங்க அப்படியே ஐசோலேட் ஆகிட்டோம் ஸ்கூல் எடுத்தாலும் நாங்க வேற காஃபி கோட் எடுத்தாலும் வேற மஸ்ஜித் நாங்க வேற ஏரியா நாங்க வேற பேங்கிங் எடுத்த அதுவும் வேற சாப்பாடு எடுத்தா அதிலும் வேற எல்லாத்திலையும் இப்படியே வேற ஆகிட்டோம் வேற ஆகினது தவறு இல்ல ஆனா நாங்க சரியான மெசேஜ கொடுக்க கூடிய அந்த அமைப்புல அந்த மக்களோட புலங்க இல்ல ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு பிசினஸ் அந்த பிசினஸ்லயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதிகமானவங்க நாங்க சரியான முறையில நடந்து கொள்ளல சகாபாக்கள் கிட்ட எவ்வளவு நீதம் இருந்துச்சு உமர் ரபி அல்லாஹு அன்பு அவங்க அலீஃபாவாக இருந்தாங்க அமீருல் மூமினீனாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அலி ரபி அல்லாஹு அன்புவாங்க பக்கத்துல ஒரு யகூதி வாரார் ஒரு யகூதி வந்து செல்றாங்க எனக்கு ஒரு கோர்ட் கேஸ் கொண்டிருக்குது உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அலிக்கு எதிர்ப்பாக என்ன சொன்னாங்க நபி எப்படி இருக்கு உமர் அல்லாஹு தான் காதி ஜட்ஜ் எடுத்து உடனே சொன்னாங்க அபல் ஹசன் சொன்னாங்க எலுமங்க அபுல் ஹசன் அணி எலுமங்கோ செய்து அங்க அவரோட போய் தூக்காளுங்கன்னு சொன்னாங்க ஏன் இப்ப நான் நீதவானாக இருக்கிறேன் உங்களை ரெண்டு பேரும் எனக்கு சமம் தான் பக்கத்துல இருந்து பேசல அங்க போவோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அலிரதி அல்லாஹ் வந்தவங்க முகம் மாறி பேசி உட்காடுறாங்க பேசுறாங்க பேச முடிச்சுட்டாங்க யகூதி பேசிட்டார் இப்ப உமர் ரதி எல்லாரும் அவங்க கேட்கிறாங்க நீங்க நான் உங்களை எலும்பி அங்க போயிட்டு உட்கார சொன்னதை நீங்க கொஞ்சம் வெறுத்தீங்க போல இருக்குது இந்த முகம் மாறிச்சே சொன்னாங்க வல்லாஹி உமர் என்ற உள்ளத்துல அதுல எந்த வெறுப்பும் இருக்கல்ல சொன்னாங்க ஆனாலும் என்ற உள்ளத்துல சின்னோரு கவலை வந்துச்சு ஏன் நீங்க என்னோட கொஞ்சம் மிருதுவான முறையில பேசினீங்க وإني قد خشيت أن يظن اليهودي بأن العدل قد ضاع بين المسلمين என்ற உள்ளத்தில் ஒரு பயம் வந்துட்டு உமார் அந்த யஹூதி நினைச்சாரோ சரியா முஸ்லிம்களுக்கு மத்தியில நீதம் இல்லாம பேசிட்டு நீங்க கொஞ்சம் என்னோட சொத்தாக பேசுறீங்க நீங்க கொஞ்சம் ஹார்டாகவே பேசுறீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த அளவுக்கு சகாபாக்கள் கிட்ட நீதம் இருக்கு ஒரு வாக்க கொடுத்தா வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டார் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது ஒன்று ஸ்பெயின்ல நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அங்க இஸ்லாமிய ஆட்சி நடந்து அதுல ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது இஸ்பானி என்று செல்லக்கூடிய கோத்திரத்துல சேர்ந்த ஒரு யகூதி வாலிபருக்கு கோபம் வந்து ஒரு மஜிலிசுக்குள்ள வந்து ஒருத்தரை கொலை செஞ்சு பேசி ஒளிஞ்சிட்டார் ஒரு ஏரியால பேசி ஒளியறதுக்கு பாக்குறாரு வரலாறுல வருவது ஒரு வயசாளி நூத்தி சொச்சம் வயதிருக்கும் தோட்டத்துல வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கொலை செஞ்ச யகூதி ஓடி வாரார் வாலிபர் வந்து சொல்றாங்க எனக்கு பாதுகாப்பு தாங்க என்னத்துக்கு என்ன ஒன்றும் தெரியாது சொன்னாங்க இந்த தோட்டத்துக்குள்ள போங்கோ உனக்கு வாக்கு தாரன் உனைய பாதுகாப்பனே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அப்படியே ஒரு கூட்டம் வருவது ஜனாதா ஒன்று சுமந்து கொண்டு வந்து சொல்றாங்க உங்களோட மகனை ஒரு யகூதி வாலிபர் கொலை செஞ்சுட்டு போய் தொழிஞ்சிட்டார் ஜனாதாவை கண்டுடனே மயங்கி விழுந்துட்டார் வயசால் எலும்பின படம் காட்டிக்கொள்ள கவலைய சொன்னாங்க நான் ஜனாதர விஷயங்களை செய்யறேன் நீங்கள் போங்க மாலையாகின நேரத்தில் அப்படியே தோட்டத்துக்குள்ள போறாங்க சரிதாங்க அந்த யகூதி வாலிபருக்கு நீங்க கொலை செஞ்சு வந்து ஒளியிறீங்களே நீங்க உண்மைக்குமே கொலை செஞ்சது எந்த மகன என்று சொன்னார் அவர் நடுக்கம் உண்டாகும் சொன்னாங்க பயப்புடவானம் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் ஏந்த மார்க்கத்துல கொடுத்த வாக்குக்கு மாற்றம் செய்யறது தடை وليس مني أن أن وليس في ديني أن أنقض أحدي என்ற மார்க்கத்துல கொடுத்த வாக்குக்கு மாற்றம் செய்வது தட எனவே நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன் நீங்க என்ன மகனை கொலை செஞ்சு வந்திருக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய ஏன் நான் பாதுகாப்பு தாரேன் என்ற வாக்க சந்திக்கிறேன் ஆனா நீ வெளியே போன உனைய கொலை செஞ்சிடுவாங்க அடுத்த முஸ்லிம்கள் எனவே ஆயிரம் திரகங்களை கையில கொடுத்துட்டு சொல்றாங்க இரவோட இரவா எங்க சொல்லி பெய் தொழிஞ்சுக்கோ இதுதான் முஸ்லிம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த காலத்துல முஸ்லிம்கள் குடுக்கல் வாங்கல் என்று வந்தாலும் நீதம் என்று வந்தாலும் அவ்வளவு அழகான அமைப்புல நடந்து கொண்டார் ரவி ரோட்ல நடந்து கொண்டு போறாங்க ஒரு யகூதி வயசாளி ஒவ்வொரு வீடு வீடா அப்படியே பிச்சை எடுத்து கொண்டு போறாங்க இந்த நேரத்துல ரிவாயத்துல வருவது உமர் ரதி அல்லாஹ் ஹலீஃபா கிட்ட போயிட்டு அப்படியே தக்கத்துல கைய போட்டு தோல்ல கைய போட்டு அப்படியே பிடிக்கிறான் உறுதியா இதை பாக்குறாரு யாரு அமீருல் மோமினி சொன்னாங்க ஏன் ஊடு ஊடா போறீங்க பாருங்க ஒரு யகூதிய பிடிச்ச புடி இருக்குது எவ்வளவு முகப்பத்துடைய புடி கட்டி அப்படியே பிடிக்கிறாங்களா கேட்கிறாங்க எங்க போறீங்க இதுதான் பிரசிடென்ட் முஸ்லிம்களோட பிரசிடென்ட் அந்த நன் முஸ்லிமோட நடந்து கொள்ற முறை அப்படியே கட்டி பிடிக்கிறான் இங்கு போனீங்க வயசான எங்க போறீங்க சொன்னாங்க நான் பிச்சை எடுக்கிறேன் ஏனென்றா நான் டெக்ஸ் கெட்டோனுமே கூட கவர்மெண்ட்டுக்கு உண்டு உமர் அதி அல்லாஹ் வந்து அவங்க பேசல அப்படியே அவர் எடுத்துக்கொண்டே போறார் அதே புடியோடு எடுத்துக்கொண்டே போறார் யாரு கிட்ட போறாங்க ட்ரெஷரர் கிட்ட போறாங்க சொன்னாங்க இந்த வயசாளிக்கு நாங்க என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறோம் என்ன அநியாயம் அவருடைய வாலிபத்திலையும் சம்பாதிச்சு எங்களுக்கு டெக்ஸ கெட்டிருக்கிறார் இந்த வயசுல பிச்சை எடுத்துட்டும் அவர் டெக்ஸ் கெட்டணுமா நீங்க சட்டத்தை மாற்றுங்க சொன்னாங்க இந்த நிலைமையில உள்ள யாருக்கிட்டும் நீங்க டெக்ஸ் எடுக்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிங்க எங்களுக்கு ஒரே ஒரு இடம் நான் இருந்துச்சு ஓகே முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய அழக இந்த நாட்டு மக்கள் பார்த்ததே வியாபாரத்தில் வியாபாரத்துலதான் இந்த நாட்டுல இந்த அரபிகள் இவ்வளவு நீதமாக பிசினஸ் செய்யறாங்க இந்த அரபிகளுக்கு எங்களை சிங்கள பெண்களை கொடுப்போமே என்று முன்னுக்கு வந்தாலே பிசினஸ் பார்த்துதான் ஆனா இப்ப பிசினஸ் பார்த்தும் அவங்க இஸ்லாத்துடைய அழக விளங்க மாட்டாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே விரும்பியோ விரும்பலையோ நாங்க பாவம் செய்தோம் என்று நான் செல்லல எங்களையால் ஒரு தவறு நடந்துட்டு நாங்க தீனோட உள்ள மக்கள் எல்லாமே மஸ்ஜித் மஸ்ஜித் மஸ்ஜித் என்று அப்படியே ஒதுங்கினோம் அது எங்கட அளவுக்காக வேண்டி எங்கட ஈமான பாதுகாக்க தான் ஐசோலேஷன் என்ற நிலைமைக்கு போன சுட்டி என்ன நடந்துச்சு அடுத்த மக்களுக்கு எங்கட ஹக்க இவங்களுக்கிட்ட தான் உண்மையான இஸ்லாம் இருக்குது ஆனா காட்டிக்கொள்ள வழி இல்லாம இருக்கு யாரெல்லாம் ஈமான்ல பலகீனமா இருந்தாங்களோ அமளிவாதத்துல விலகினமோ அவங்க எல்லாம் அந்த மக்களோட புலங்கிருந்தாங்க ஒரு வித்தியாசம் இல்லாம அவங்களோட புலங்குறாங்க எனவே இந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசம் விளங்குது இல்ல எனவே யாரு தீனோட இருந்து ஒதுங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வச்சாங்க ஒரு பேர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்பதா அந்தவாதீன் எல்லாம் கொஞ்சம் ஓரா தீன் தீன் தீன் என்று போறவங்க இது உண்மையான இஸ்லாம் இல்ல எங்களோட புலங்குற எங்களோட இருக்கிற இந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே இவங்க தான் உண்மையான முஸ்லிம் அவன் பாருங்க அவங்க எல்லாம் வேற வேறையா போறாங்க இவங்க எல்லாம் இந்த சவுதில இருந்து அங்கிருந்து இங்கிருந்து இஸ்லாத்தை எடுத்து நடத்துறவங்க நடத்துறவங்க இவங்கள நாங்க வேறையா தான் பார்ப்போம் அவங்க அந்த லெவல்ல பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நாங்க தள்ளப்போம் இப்ப நாங்க தடமாறுவோம் டிவியில போயிட்டு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவோம் ரேடியோல போயிட்டு நிக்காப பத்தி சொல்லுவோம் அங்க போயிட்டு சொல்லுவோம் அலால உண்மை இப்பதான் எல்லாம் ஹலாலம் இங்கதான் நிக்காபும் ஏன் நாங்க வேறையா ஸ்கூல் வைக்கிறோம் ஏன் நாங்க வேறையா காசிக்கோட் வைக்கிறோம் இப்ப எல்லாம் செல்ல வேண்டிய நிலைமை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் டூ லேட் என்றும் சொல்ல ஏதோ நாங்க தூங்கி கொண்டிருக்கிறோம் அல்ல எழுப்பற்றான் இப்ப சரி பேசுவேன் அடுத்தது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க மைனாரிட்டிஸ் என்று இருக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு நிலைமைகள் இருக்கு சில நேரங்கள்ல ஆட்சியில உள்ளவங்க மைனாரிட்டிஸோட ரொம்ப அழகான முறையில நடந்து கொள்வாங்க அவங்களுக்குரிய ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகான முறையில ஆனா அவங்களுக்கும் சோதனை வராம இல்ல சோதனைகள் வந்து அந்த நிலைமை எல்லாம் பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க அதுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் மக்களை இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால முஸ்லிம்கள் மைனாரிட்டி ஹிஜ்ரத்துடைய நேரம் வரும் வரை அந்த பத்து வருஷத்துக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்த நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் தான் ஒரு அஞ்சூறு அறுநூறு பேருக்குள்ளதான் யோசிங்க ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டிக்கு மத்தியில அஞ்சூறு பேர் அறுநூறு பேர் தான் முஸ்லீம் என்றா எவ்வளவு சின்ன கம்யூனிட்டி மக்களை உள்ள முஸ்லிம்களுக்கு பல சிரமங்கள் நபியாவோட கண்ணுக்கு முன்னாலே யாசிர் ரதி அல்லாஹோ தால அனுபவங்கள ரெண்டா கிழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் ஒட்டகம் இழுக்கப்படுவது நபி அவளுக்கு முன்னாலே அடித்தாங்க மனைவி சகிதாக்கப்பட்டாங்க முதலாவது பெண்மணி சுமையா ரபி அல்லாஹு அண்ணா இந்த மைனாரிட்டிஸுக்கு பல சிரமங்கள் வந்துச்சு நபி சொல்லாம் வலி வசலம் அவங்க என்ன சொன்னாங்க வாழை தூக்குங்க அடிங்க நாங்க தான் மக்கள் இருக்கிறோம் இல்ல இல்ல நபி அவங்க சொன்னாங்க சபரான் யா ஆல யாசேரோ எனக்கு விளங்குது கண்ணால விளங்குது உனக்கு கஷ்டம் கொடுக்கப்படுவது ஆனா யாசிருடைய குடும்பத்தார்களே பொறுமையோட இருங்க இன்னமும் அல் கூறிய அல்லா வாக்களித்த இடம் சொர்க்கம் தான் இன்னும் சில சகாபாக்கள் இஸ்லாத்த தலைவின் உடனே அவங்க ரொம்ப வேகமாக ஆகி காபக்கு மேல ஏறி அதான சொல்றாங்க அதான் இல்ல அவ்வாஹு அக்பர் என்று செல்ல முகத்துடைய அடையாளம் இல்லாம போகக்கூடிய அளவுக்கு அடிச்சிட்டாங்க அதுல ஒருத்தர் தான் அபுபக்கர் ரவி அல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நபியாவோட கண்ணுக்கு முன்னால் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்படுவது எனவே ஒரு கட்டம் வந்துச்சு நபிசல்லாஹ் ஒலைவசல்லமாக சில சகாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க சரி நீங்க எல்லாம் ஹிஜ்ரத் போங்க எங்க அதிசீனியாக்கு அதிசீனியாக்கு போங்க ஹபசாக்கு அங்க அவங்க போயிட்டு நிம்மதியாக வாழ்ற அந்த அரசரோட பேசி நஜாசி மன்னனோட பேசி நிம்மதியா வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு டீம் ஒன்று அப்படியே அங்க போறாங்க போயிட்டு அந்த அரசருக்கு சொல்றாங்க எங்கட நாட்டுல இருக்கக்கூடிய சில பித்தனாக்காரர்கள் உங்களோட ஊருக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள நிம்மதியா வாழ விடவான இவங்க எல்லாமே உங்களோட மார்க்கத்துக்கு மாற்றமானவங்க கொஞ்சம் நெருக்கமா வாங்க பின்னுக்கு இடம் இல்லாம இருக்கு கொஞ்சம் நெருக்கமா வாங்க எனவே இவங்களை வாழ விடவானம் இவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு ஈசா அலி சலாத்து துவஸ்தலாம் அவங்களுக்கு எல்லாமே மாற்றமான கருத்து உள்ளவங்க மரியம் அலை ஹஸ்தலா துவஸ்தலாம் அவங்களுக்கு ஏசக்கூடியவங்க இதெல்லாம் சென்னவனே நஜாசி மன்னனும் அப்செட் ஆயிட்டார் அரே நான் இந்த மக்களுக்கு எங்கட நாட்டுல வந்து மைனாரிட்டியா வாழ்றதுக்கு இடம் கொடுத்துட்டேன் இவ்வளவு சித்தனாக்காரர்களா அப்படியே கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தைக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இப்ப எங்கட நாட்டு நிலைமை மாதிரி தான் இந்த ஹலால பத்தி பாருங்க இவங்க எல்லாம் டெரரிஸ்க்கு தான் உதவி செய்யறாங்க இவங்கள இந்த அலால எடுத்து அல்லாக்காக வேண்டி கெப்பக்கரப்பு கேம இப்ப பௌத்த மக்களுக்கு தின்ன கொடுக்குறாங்க இப்படிதான் சொல்லுவாங்க எனவே இவங்கள நிம்மதியா பாருங்க மோத்த மூடுறது எல்லாம் இப்படி இஸ்லாத்த இல்லாத இதெல்லாம் அந்த வெளிநாட்டில இருந்து வந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் ஜன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த மெசேஜ்கள் என்ன நாங்களும் ஹக்கா சரியா சொல்லலே எனவே அவங்களும் பேசி அவங்க பாட்டுல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க பேசி அந்த மெசேஜ போட்ட உடனே நன்றாக விளங்கி கொள்ளுங்க ஒரு மைனாரிட்டியாக வாழ்ற நேரத்துல ஆட்சிக்கு அல்லது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக பேசி எங்களுக்கு ஒரு நாளும் வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்க எதிர்பார்க்கலாம் அவங்களோட அடிச்சு கொள்ளணும் சண்டை பிடிக்கணும் இல்ல இல்ல இந்த நேரத்திலையும் என்ன ஆட்சியில உள்ளவங்களுக்கு இவங்களை பத்தி தப்பான கருத்து போச்சு அல்லாஹும் அப்படியே பேசி முடிவு செய்யறாங்க நீங்க பேசி விலகப்படுத்துங்க ஒரு டீம் போது அவங்க கிறிஸ்டியானிட்டிய பத்தி கேட்கிறாங்க உங்களோட இஸ்லாத்துல எங்களோட மார்க்கத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஜாஃபரிபு ரபி சாலிப் ரவி அல்லாஹுவான் அலி ரவி அல்லாஹுவான் அவங்க கூட பிறந்த சகோதரர் அவங்க சூரத்து மரியம ஓதி காட்டுறாங்க அந்த சூரத்து மரியம்ல மரியம் அலைஹ சலாத்து வலாமோட சம்பவம் தெளிவான அமைப்புல வருவது நஜாசி மன்னன் அப்படியே அழுகுறதுக்கு அவங்க எல்லாம் பெரிய ஹதியாக்கள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க அரசண்ட அப்படியே மைண்ட மாத்துறது என்ன நடக்குது அரசர் முடிவு செஞ்சிட்டார் எங்கட மதத்துக்கும் இவங்களுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல அவங்களும் நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க எனவே உங்களோட ஹதியாவும் எடுத்துக்கொண்டு நீங்க திரும்பி வைத்திருக்கீங்க உங்களோட ஹதியாவும் எடுத்துவார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த அளவுக்கு வேண்டா வரலாற்று உலமாக்க செல்றாங்க நஜாசி மன்னனும் இஸ்லாத்தை தழுவினாங்க எனவே அதே மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு நாங்க எல்லாம் இவ்வளவு காலம் நிம்மதியா தான் இருந்தோம் இப்ப எங்களைய பத்தி வந்து ஒரு பெரிய தவறான மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களோட ஹலால் இப்படிதான் இவனோட பேங்கிங் இப்படிதான் இவனை முகத்த மூடுற சட்டம் இப்படிதான் இவங்க வேற ஸ்கூல் வைக்கிற காரணம் இதுதான் இவங்களுக்கு பள்ளி கட்டுறது இந்த இந்த அமைப்புல பள்ளி வந்துதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இப்ப சில மக்கள் தவறாக நினைக்கிறாங்க பாருங்களே சுருளமா இந்த நேரம் கவர்மெண்ட் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்குது நாங்க இறங்குவோம் ரோட்டுக்கு இல்ல இல்ல நாங்க மைனாரிட்டி சபரன் யா ஆர் நபியாங்க எப்படி சொன்னாங்க ஆனா யாசின் எனக்கு விளங்குது உங்களுக்கு அடிபடுவது என்று ஆனா கொஞ்சம் சபூரோடு இருக்கு கஷ்டம் வரதான் செய்யும் சிரமங்கள் வரதான் செய்யும் ஆனா அல்லாஹ் சுபகான மைனாரிட்டிக்கு வாழ தூக்க இடம் கொடுக்கவே இல்லை எனவே ஜமியத்துள் உலமாவும் என்ன சொல்லுது சபரன் யா ஆல மாதிரி ஒரு நாட்டு மக்களே முஸ்லிம்களை கொஞ்சம் சபராயிங்க நிச்சயமா எங்களுக்கு வெற்றியை தருவான் அங்க ஜாஃபரிபுல் அபி தாலிப் ரபி அல்லாஹு அவங்க பேசுறாங்க அல்லாஹாக்கு சுபஹான அந்த அரசனுடைய உள்ளத்தை மாத்துறான் அல்லாஹாக்கு சுபஹான அவங்க அபசல நிம்மதியாக வாழ்றான் மைனாரிட்டியா இங்க மக்கள் என்ன நடக்குது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவங்களுக்கு எதிர்ப்பாக பல கட்டங்கள் வருவது எந்த அளவுக்கு என்ற அபூபக்கர் ரவி அல்லாஹுவான் ஈவான்ல ஆ ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன் அவருக்கே நின்று பிடிக்கலாம பேசிட்டு நபி அவங்களுக்கு சொல்றாங்க யார் சொல்ல ஊரை விட்டு போறேன் யார சூழல்ல ஊரை விட்டு போறாங்க எவனோ என்று செல்லக்கூடிய ஒரு முஸ்ரிக் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர் கேட்கிறார் உமர் எங்க போறீங்க சொன்னாங்க எனக்கு எந்த அவங்கள நாட்டில் இருக்கலாம் நீங்க நிம்மதியா வாழ விடுறீங்க இல்ல சொன்னாங்க அபா லா போல நல்ல மக்கள் இந்த ஊர் விட்டு போகும் கூடாது உங்களை ஊரால விரட்டம் கூடாது இன்னக்க தசிலுர் ரஹீம் நீங்க குடும்பத்தார்களோட சேர்ந்து வாழ்வீங்க யாருக்கு உரிமை இல்லாம பேசுதோ அவங்களோட உரிமைக்காக வேண்டி நீங்க வாக்கு வாக்குவாதம் செய்றீங்க அவங்களோட ஹக்க எடுத்து கொடுக்கறீங்க விருந்தாளிகளை நல்ல கவனிக்கிறீங்க யார் ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி சம்பாதிச்சு கொடுக்கறீங்க முஸ்லிம் காபிர் என்று எந்த பேதமும் இல்லாம நீங்க அழகான அஹ்லாக்கோட நடக்கிறீங்க உங்களைய போல மக்கள் ஊருட்டு போக கூடாது அதுக்கு புறவ அபு பக்கர் எல்லாம் அல்லாஹும் வந்து அவங்களை புடிச்சு கொண்டு வந்து பகிரங்கமாக சொல்றாங்க இந்த அபு பக்கருக்கு நான் பாதுகாப்பு தந்திருக்கிறேன் யாரும் இவருக்கு ஒன்றும் செய்யவான் எங்கட நாட்டிலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்காக வேண்டி இபுனு துகன்னாக்கள் பேசணும் ஆனா நாங்க ஐசோலேட் ஆகி முஸ்லிம்களோட தான் இருக்கிறோம் இப்ப சிங்கள ஒருத்தருக்கு இஸ்லாத படிச்சு தாரதுக்கு எங்கட கெப்பாசிட்டி எங்கட ஏரியால யாரும் பெருசா நாங்க புலங்கி இல்லே ஒரு இபுனு துகன்னா நன் முஸ்லிம் மக்கள் வந்து சொல்லணும் இந்த ஆட்சியில் உள்ளவங்களுக்கு இந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வானம் இவங்களோட நாங்க குடுக்கல் வாங்கல் செய்யறோம் இவங்க எங்களை அயல் வீட்டுக்காரர்கள் எவ்வளவு அழகான எங்களை அமைப்போட நடந்து கொள்றாங்க எனவே இந்த மக்கள் ஒரு நாளும் இவங்களுக்கு சுதந்திரமாக வாழ்றதுக்கு விடணும் இவங்களுக்கு மாற்றமாக செய்யக்கூடாது என்று பேசுற லெவல் ஒன்று நாங்க உருவாக்காதது எங்கட தவறா இல்லையா அபுபக்கர் அலி அல்லாஹ் ஒன்று உங்களுக்கு பேசினாங்க காப்பிர்கள் பேசினாங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்க இருக்கக்கூடிய ஏரியால தான் புரும பன்சல் இருக்குது எவ்வளவு முக்கியமா பேமா எங்களுக்கு தெரியும் எந்த ஹாலாத்துல இருக்குது எனவே அந்த நாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு புரும பன்சல் எங்கட ஏரியால இருக்குது எங்க ஏரியால எவ்வளவு பன்சல்கள் இருக்குது யோசிங்க இந்த மஸ்கிட்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பன்சலோட இந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறோம் என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம் எவ்வளவு சேர்ச் இருக்குது இந்த சர்ச்களோட எங்க மஸ்ஜித்கள் என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம் வல்லாக செல்வேன் யூகேசி லெஸ்டருடைய ஏரியாவுக்கு போன இடத்துல அந்த லெஸ்டர் ஏரியா இருக்குது ஒரு ஒரு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஏரியா தான் அந்த ஏரியாக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க நினைப்பீங்க ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு வந்தேன் ஆனா யூகே லண்டன் <coughs> ஆனா அந்த மக்களுடைய ஒரு நலவு என்ன தெரியுமா அதிகமாக முஸ்லிம்கள் ஐசோலேட்டாக தான் வாழ்றாங்க ஆனா அவங்க நலவு என்ன தெரியுமா அந்த லெஸ்டருக்கு வெளியே உள்ள லெஸ்டருக்குள்ள உள்ள சின்ன சின்ன நன் முஸ்லிம் கம்யூனிட்டி இருக்குது அவங்களுக்கு மாசத்துக்கு ஒருக்க ப்ரோக்ராம் ஒன்று செய்யறாங்க எல்லாத்தையும் மஸ்ஜிதுக்கு அலப்பிச்சு இஸ்லாத்தை பற்றி இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்சன் தவறான கருத்துக்கள் அதுக்குரிய சரியான கருத்து என்னன்றத மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யறாங்க நீங்க நிக்காப பத்தி கேட்க முன்னாலே நாங்க நிக்காப பத்தி சொல்றோம் ஹலால பத்தி நீங்க கேட்க முன்னால நாங்க உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு டாபிக் வச்சிருக்கிறோம் அந்த டாபிக்ல பேசிக்கொண்டே போவோம் இதுதான் உண்மையான நிலைமை இப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாங்க எதிர்ப்புகள் ஒன்றுமே இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க நாங்க ஐசோலேட் ஆகினோம் பந்தல்ல யார் இருக்கிறாங்க என்ன தொடர்பு ஒரு சிதுமத் ஒன்றுமே என்ற அமைப்புல இல்ல அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டியோட தொடர்பு இல்லாம வைத்துட்டு எங்களுக்காக வேண்டி பேசுறதுக்கு இவ்வளவு துகன்னாக்கள் ரொம்ப குறவுதான் இருக்கிறாங்க இல்லாம இல்ல என நாட்டுல மாற்றால எத்தனையோ அந்நிய மக்கள் பேசுறாங்க இதுக்காக வேண்டி ஆனா இவ்வளவு துகன்னாக்கள் கொஞ்சம் தான் அபூபக்கர் ரவி அல்லாஹும் அன்வா அவங்களுக்கு பேசினாங்க எத்தனையோ எத்தனையோ முஸ்லீம்கள் அந்த காலத்துல முஸ்லிம்களுக்காக பேசினாங்க சரி எப்படி ஜாஃபரி இபுன் அபி தாலிப் ரவி அல்லாஹும் அன்வா அவங்க அரசரோட பேசினாங்களோ அதே மாதிரி நபிசல்லாஹு அலை வசல்லம் அவங்க மக்களையும் என்ன செஞ்சாங்க எங்கட முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்குது தூக்குடா வாழ என்று சொல்ல இல்ல நாங்க குறைச்சி தலைவர்களோட பேசுவோம் குறைச்சி தலைவர்களோட பேச எப்படி ஜம்யத்தில் உலமா இப்ப நாங்களும் இப்ப இந்த நாட்டுல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட பேசுவோம் எக்கனாமிக் மினிஸ்டரோட பேசுவோம் ஜனாதிபதியோட பேசுவோம் பிரச்சனை வந்திருக்குது எனவே அவங்களோட நாங்க பேசுவோம் இதுதான் நபிசல்லாஹு அலி செல்லம் அவங்க பேசுறாங்க ஆனா ஜாஃபரிபுன் அபி சாலிப் பேசி அல்லாஹ் அந்த நஜாசி மன்னனுடைய உள்ளத்தை மாத்திட்டான் ஆனா இங்க பேசுறது ஜாஃபரிபு நபி தாலிப் இல்ல இறுதியான நபி பேசுறாங்க ஆனா அந்த உள்ளத்துல உள்ளத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொன்னாங்க டிபேட் போகுது இஸ்லாத்துல டிபேட் இருக்குது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல நீங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல நீங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே புல்யா ஐயுகல் காபிரூன் என்ற சூராவுடைய சபபு நுதூல எடுத்து பாருங்க சில ரிவாயத் பிரகாரம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவங்க இஸ்லாத் அழகான அமைப்புல எடுத்து காட்டுறாங்க இந்த நேரத்துல அவங்க இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக டிபேட் செய்யறதுக்கு இப்படியே ரெடி ஆகிட்டாங்க நபி அவங்களுக்கு டிபேட் பண்ண ஏறாம இல்ல என்ன நடக்குது அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்குறான் யார சூழல்ல நீங்க காபிர்களுக்கு சொல்லுங்க நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குறத நீங்களும் வணங்க மாட்டீங்க உங்களோட மார்க்கம் லக்கும் தீனுக்கும் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு வலியதீன் என்ற மார்க்கம் இந்த டிபேட் மட்டும் வாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க மைனாரிட்டியாக இருந்து நாங்க டிபேட் செய்யறது இருக்குது இந்த டிபேட்ல வெற்றி அடைந்தாலும் தோல்விதான் தோல்வி அடைந்தாலும் தோல்விதான் ஏன் தெரியுமா நாங்க டிபேட் செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டோம் சும்மா யோசிச்சு பாருங்க அவங்கட நல்ல மென்டலிட்டியை விளங்கி கொள்ளுங்க அவங்கட பார்வையில அவங்கட ஹாமுதுருமார்கள் அவங்களுக்கு உங்களுக்கு நாங்க மௌலைமார்களை போல அதை விட அவங்க கும்பிடுவாங்க யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு அமைப்புல தோல்வி அடைஞ்சிட்டா குரோதம் வைரம் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது ஆனா இல்ல அதுதான் அவங்களோட குரோதம் இன்னும் கூட்டுறதுக்கு காரணமாக எனவே ரொம்ப விளங்கி கொள்ளவங்க எங்களுக்கு ஹலால விளங்கப்படுத்த இயலாம இல்ல நிகாப விளங்கப்படுத்த இயலாம இல்ல ஆனா இங்க நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க என்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படி வந்துச்சு அது இன்னும் பிரச்சனையை கூட்டுமே தவிர குறைக்காது பேலன்ஸ் பண்ணி போறது ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த அளவுக்கு நபி செல்லதாக வலைவ செல்லம் அவங்க விலகப்படுத்துறாங்க ஆனா ஆனாலும் அவங்க அக்கை ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல கடைசிக்கு என்ன நடந்துட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொன்னாங்க நீங்க சந்திரனை பிளந்து காட்டினா நாங்க இஸ்லாத்துக்குள்ள வருவோம் நபி சொல்லாஹு அலைவ அவங்க அல்லாஹுடைய குதிரத்தின் மூலமாக அதையும் செஞ்சு காட்டினாங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க டிபேட்ல வெற்றியா இல்லையா வெற்றிதான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க சூனியக்காரன் இவன் என்ன சூரியக்காரன் இவன் போயிட்டார் எங்களை கண்ணை எப்படியோ மாத்திட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தூங்குறவங்களை இலப்பட்டலாம் ஆனா தூக்கம் மாதிரி நடிக்கிறவங்களை இழக்கப்பட்டலாம் எனவே சில நேரங்களில் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது இது தெரியாத காரணத்தால வந்த ஒரு பிரச்சனை மாதிரி விளங்குது இல்ல ஏதோ தெரிஞ்சு சில முயற்சிகள் நான் அதான் சொன்னேன் முஸ்லிம்கள் ஐசோலேட்டா இருக்கிறாங்க நன் முஸ்லிமோட பெருசா தொடர்பு இல்ல இது ஒரு சந்தர்ப்பமாக பாவிக்கிறதுக்கு யாரும் சரி நாடினா பாவிக்கலாம் அந்த அமைப்புல நான் இந்த சிங்கள மக்கள் வல்லாக செல்றேன் அடுத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்நிய மக்களை விட பௌத்த மக்கள் ரொம்ப சொத்தான மக்கள் ரொம்ப மிருதுவான மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் ஒரு சாப்பாட போடுங்க அவங்க எங்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்வாங்க நாங்க அதையும் செய்யல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல மக்கள் ஜன்யத்துக்குரிய சகோதரர்கள் நம்புறது எங்களையால் ஒரு தவறு நடந்தது இப்ப அவங்களுக்கு தவறான மெசேஜ் போச்சு இந்த தவறான மெசேஜ் யாரோ பிளான் பண்ணி செஞ்சு கொண்டு போறாங்க தான் அவங்களுக்கு ஹக்க விளங்கணும் என்ற ஆசை இல்ல அவங்களுக்கு நாங்க சொல்றோம் ஹலால் කියලා කියන්නේ දෙවියන්ට ඉඳුල් කරපු දේවල් නෙමෙයි. එකට මාර්ගத்துல அப்படி ஒன்றே இல்ல. நாங்க அல்லாஹ்க்கு போயிட்டு என்ன சரி சாப்பாடு வைப்போமா? இல்ல. அப்படி ஒன்று இல்ல. நாங்க எடுக்கிற சல்லி இவ்வளவுதான். இதுல உள்ள பணம் டெரரிசம்க்கு போகுது இல்ல நீங்க சரி இருநூத்தி சொச்சம் கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனிய காட்டுங்க நாங்க போஸ்ட் பண்ணி ஹலால் கொடுத்ததாக இன்னும் ஒன்றுமே காட்டல இதுவும் அப்படிதான் சந்திரனை பிளந்து காட்டியே நீ சூனியக்காரன் என்று சொன்ன போல நாங்க எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் சொல்லுவாங்க நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நீங்க அந்தவாதி ஏக எனக்கு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதுக்காக வேண்டி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க பேச வேண்டிய இடங்கள்ல பேசணும்தான் சில சகோதரர்கள் வந்து சொல்றாங்க அதுல நாங்க கொழும்புல நிம்மதியா இருக்கிறோம் எத்தனையோ ஏரியாக்கள்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்க எங்கட பருதாவோட போற பெண்களுக்கு அநியாயம் செய்யறாங்க இப்படி பஸ்ல போனா ஹலால் ஹலால் என்று ஜோக் பண்றாங்க இது எங்களுக்கு தெரியாம இல்ல சரி இதுக்கு நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு இப்படி சொல்லலுமா சரி மாளிகாவத்துல ஒரு ஐம்பது பேர் ரெடி ஆகுங்க நீங்க இந்த ஏரியால போயிட்டு பாதுகாப்பு கொடுங்க சரி நீங்க கிராண்ட் பாஸ் இவ்வளவு ரெடி ஆகுங்க நீங்க போயிட்டு அந்த ஏரியால போயிட்டு முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு தாங்க சரி இந்த மரந்தான ஏரியால ஒரு நூறு பேர் எழுங்க நீங்க இந்த இப்படி எங்களுக்கு செய்ய இயலுமா என்ன செய்ய இயலும் நாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட தான் போகும் நாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்லணும் இப்படி இப்படி இந்த ஏரியாக்கள்ல பிரச்சனைகள் நடக்குது எனவே இந்த பிரச்சனையை உங்களுக்கு முன்னால வைக்கிறோம் நீங்க தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க ஒரு சொல்யூஷனை தாங்க எனவே அவங்க சொல்யூஷனை தாராங்க நாங்க உங்களுக்கு ஆக பெரிய டிஐஜியுடைய நம்பரை தாரோம் எங்க ஏரியால பிரச்சனையோ இந்த நம்பருக்கு அடையுங்க நாங்க அங்கேயும் பாதுகாப்பு தாங்க எனவே இந்த அமைப்புல நாங்க ரொம்ப ஹிக்மத்தான அமைப்புல தான் இந்த நாட்டில் இப்ப நடக்க வேண்டிய தேவையா அதே மாதிரி இப்ப அலால அல்லது நிகாப எதை விளங்கப்படுத்துறதா இருந்தாலும் டிபேட்டுக்கு பேசி நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் என்று சொல்லி அவங்களோட மென்டாலிட்டியை இன்னும் நாங்க ஜோஷ் ஆக்காம நாங்க வேறொரு அமைப்புல ஹலால நிகாப இஸ்லாத்த ஸ்கூல பேங்க எல்லாமே ரொம்ப டிப்ளமேட்டிக்கலி விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாளும் கைவிட மாட்டான் எங்களுக்கு வெற்றியை தரதான் செய்வான் ஆனா இப்ப இந்த நேரத்துல எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதாக இருந்தா ரெண்டு விஷயங்களாக முக்கியம் எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு மிலிட்ரி என்று வந்தா மிலிட்ரி பவர் குறைவாக தான் இருக்கு எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்கள் பைனான்சியலி பார்த்தா ஹிஸ்டரியில பார்த்தா பைனான்சியலையும் குறையாக தான் இருந்தாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இப்ப எங்களை நாட்டுடைய நிலவை பார்த்தா எங்களுக்கு மிலிட்ரி என்ற அமைப்புல ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு பைனான்சியல் என்ற அமைப்புல மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு முன்னால் எங்களுக்கு பெருசா பணம் இல்லை அதே மாதிரி எங்களுக்கு கிட்ட மீடியா எடுத்தாலும் தள்ளி கொடுத்து இப்ப ஒரு ப்ரோக்ராம் செய்ய இயலாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் செய்யல எங்களுக்கு ஒரு டிவியில நான் அஞ்சு லட்சம் தாரன் ஒரு அவருக்கு தா என்று சொன்னாலும் தர மாட்டான் எனவே எங்களுக்கு மீடியா இல்ல எங்களுக்கு மிலிட்ரி இல்ல எங்களுக்கு கிட்ட பைனான்ஸ் இல்ல ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹாக்கு சுபகான எல்லா சந்தர்ப்பத்திலையும் வரலாறு எடுத்து பாருங்க பலகீனமான கூட்டத்துக்கு தான் அல்லாஹுடைய உதவி அல்லாஹு அலேஹி வசல்லமாக மதீனாக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹு அலேஹி வசல்லமா அவங்களுக்கு பத்ருடைய யுத்தமுடைய நிலம் உண்டாகும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு முஸ்லிம்கள் முன்னூத்தி பதிமூணு முஸ்லிம்கள் தான் மைனாரிட்டி முன்னூத்தி பதிமூணு முஸ்லிம்கள் காப்பீடுகள் ஆயிரத்துக்கு மேல வாகனம் பார்த்தாலும் குதிரைகளும் சரியா இல்ல வாலும் பெருசா இல்ல மேன் பவரும் இல்ல வெப்பன்ஸும் இல்ல அவங்களுக்கு யுத்தம் செய்யக்கூடிய ஏரியாவும் சரியா அமைய இல்ல தின்றதுக்கு சாப்பாடும் இல்ல எல்லாம் அமைப்புல பலகீனம் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முதலாவது சஹாபாக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க வெற்றிக்கு முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த சஹாபாக்கள் அழுக தொழுக துவா இருக்குதே நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க நாள் கணக்கு சுஜூத்ல இருந்தா அவர் கணக்கு சுஜூத்ல இருந்தா யா ஐயோ யா கையோ அபூபக்கர் சித்திக் ரவி அல்லாஹ் அனுவாங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லா போதும் யார சூழல்லா அல்லா வெற்றியை தந்துட்டான் என்று கொள்ளும் போதும் அழுந்தது யார சூழல்லா அவ்வளவுக்கு சுஜூத்ல அழுக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லா இஸ்லாமா அல்லது பாசிலா குப்புரா அல்லது இஸ்லாமா என்று பார்க்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் அந்த பத்ருடைய யுத்தம் ஆனா அந்த யுத்தம் நடந்த நாள் கணக்கு இல்ல அவர் கணக்க பார்த்தா ரெண்டே ரெண்டு அவர் தான் யுத்தம் நடக்கும் ரெண்டு அவர் யுத்தம் பதருடைய யுத்தம் எவ்வளவு முக்கியமான யுத்தம் எவ்வளவு நேரம் நடந்துச்சு ரெண்டு அவர் தான் ஆனா நபி சொல்லாஹு அவங்க சுஜூதுல மட்டும் ரெண்டு அவருக்கு மேல இருந்தது எத்தனையோ நாள் அழுந்தான் எத்தனையோ நாள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எனவே மீடியா என்றது இருக்குது எங்கட உள்ளமும் போது டிவியில நல்ல குடு குடுன்னு கொடுக்கும் உள்ள இல்லை ரேடியோல நல்ல என்று கொடுக்கும் மீடியால நாங்க ஒரு முயற்சி செய்யறது இருக்குது இது செய்யதான் நோனும் ஆனா இது டுவெண்டி பர்சன்ட் என்று நினைச்சுக்கணும் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு அல்லா வெற்றிய வச்சிருக்கிறது எங்கட ஒற்றுமேல எங்கட துவா சொலுக இபாதத் அமல்கள் எயிட்டி பர்சன்ட் முயற்சி இதுதான் அரசர்களுடைய உள்ளங்களை மாற்றுறதாக இருந்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு அல்லாஹுடைய தொடர்பு இருக்கும் அதே மாதிரி நான் ஒன்ற சொல்றேன் யாருக்கும் பதுவா செய்யவா எந்த காசிருக்கோ ஆட்சிக்கோ பதுவா செய்வதற்காக வேண்டி குணூத் கொடுக்கப்படல துவாவுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட குணூத் சில நேரங்களை நாம் அவசரப்பட்டு பதுவா செய்யறோம் இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ஹபீப் சல்லாஹு இவர் செல்லமாக எங்களுக்கு படிச்சு தந்தது துவாவதான் தாயிஃப்ல கல் அடிச்சாங்க இன்னும் யாரும் எங்களுக்கு கல் அடிக்கல ஹபீபுக்கு கல் அடிச்சாங்க மூணு கிலோமீட்டர் ஓடி வாராங்க ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது மலாய்க்கமார்கள் வந்து கேட்கிறாங்க என்ன செய்யணும் யார சூழல்ல ரெண்டு மலையும் அடிச்சு விடவா சொன்னாங்க இல்ல இவங்க தான் இஸ்லாத்துக்குள்ள வராட்டியும் இவங்களோட பரம்பரையில இருந்து முஸ்லிம்கள் உருவாகுவாங்க அந்த தாயிப்ல இருந்துதான் முகம்மது பின் காசிம் என்று செல்லக்கூடியவர் முதலாவதாக இந்தியால சிந்துக்கு இஸ்லாத்தை கொண்டு போனவர் ஏசிய நாடுகள்ல பல நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனவர் தாய்ப்ல இருந்து வந்தவர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்களும் அப்படிதான் துவா கேட்கணும் இவனுக்கு தான் ஹிதாயத் இல்லாட்டின் யாருல்ல இவங்களோட பரம்பரையில ஹிதாயத் உண்டாக்கிடுவார் யாருக்கும் பதுவா அல்ல துவா உமர் ரவி அல்லாஹு பண்ணுவாங்க களத்தை வெட்ட வந்தவங்க ஆனா நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க துவா யா அல்லா எனக்கு இவரை எப்படி சரி இஸ்லாத்துக்குள்ள எடுத்துட்டா எங்கட இஸ்லாத்துக்கு யாரு கூட எதிர்ப்பாக பேசுறாங்களோ அவர்களுடைய ஹிதாயத் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற நேரத்திலையும் இப்படி துவா கேட்க கூடாது என்ன தெரியுமா யாரோட சரி ஒரு டிபேட் நடக்கிறதா இருந்தாலும் யா அல்லா ஹக்க ஏண்ட வாயால வெளியாக்காத ஹக்க அவருடைய வாயால வெளியாக்கியார் இதுதான் அதுவா யாரோட சரி வார்த்தை நடக்கிற நேரத்தில் குடுக்கோணும் நல்ல இல்ல யால ஹக்க அவருடைய வாயால வெளியாக்குறது அவங்களுக்கு ஹக்க விளங்கப்படுத்தியால் ஏன் நாங்க செய்யாததான் இருக்கோம் ஜன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஜம்யத்துல் உலமா முடியுமான முயற்சிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் உடைய விஷயத்திலேயும் அதே மாதிரி நாங்க முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அதிகமாக துவா கேளுங்க சுண்ணத்தான நோன்புகளை புடிங்க சதகாக்களை கொடுங்க எங்களுக்கு மத்தியில ஒத்துமையறிங்க இந்த ஐசோலேஷன்ல இருந்து கொஞ்சம் கலந்து அடுத்த மக்களோட அந்நிய மக்களோட குழந்தைங்க ஏழும் என்ற மஸ்ஜித்களுடைய பெடரேஷன்ஸ்களை உண்டாக்குங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்சல்களோட சர்ச்சோட கோவிலோட தொடர்ந்து வைங்க அவங்கள மஸ்ஜிதுக்குள்ள கூப்பிட்டு காட்டுங்க எத்தனையோ மினிஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க அவங்களோட பேசினா செல்றாங்க நாங்க முப்பது நாற்பது வருஷங்கள் பொலிட்டிக்ஸ் இருக்கிறோம் உங்களோட ஒரு பள்ளிக்குள்ள நாங்க வந்தே இல்லைன்னு இவங்க கூப்பிடுறீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்படுறோம் ஆனா நீங்கள் எல்லாம் வேற வேற இருக்கிறீங்களே கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி செல்லாஹு அலைவ செல்லம் அவங்க மஸ்ஜித் எவ்வளவு விசாலமாக இருக்கு உஸ்குவானத்தில் உசூத் இப்ப கூட மதீனாக்கு போயிட்டு பாருங்க ஒரு தூண்ல பேர் போட்டிருப்பாங்க நபியாங்க அந்த தூண்ல உட்கார்ந்து சாஞ்சி கொண்டு இருப்பாங்க காலை மடிச்சு கொண்டு அழகான பொறுமதியான ஜுப்பா உடுத்துக்கொண்டு ஏன் பொறின் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்நிய மக்கள் மஸ்ஜிதுக்குள்ள வச்சு அவங்களோட மீட்டிங் வைப்பாங்க நபியா மஸ்ஜித் வரலாறுல வருவது நபிசல்லாஹ் வலை வசல்லமாக யமன்ல இருந்து வந்த சில கிறிஸ்டியன் அந்த ஊர் மக்களோட பேசுறாங்க இபாதத்துடைய நேரம் வந்துச்சு அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்க அப்படியே நின்று கொண்டாங்க சில சாபாக்கள் தடுக்க பார்த்தாங்க நபி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க மஸ்ஜிதுக்குள்ள கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் செல்ல அந்த ஆமுதுமார்களை கொண்டாந்து இங்க ப்ரோக்ராம் செய்யுங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அவங்க வந்து ஒரு ரெண்டு வாரத்தை பேசி போறதுல தவறு இல்ல அவங்க இபாதத்களை செய்யுங்க நான் சொல்ல ஆனா அல்லாஹு அலி வசல்ல கொஞ்சம் விசாலமா இருந்தான் நாங்களும் யோசிச்சு பாருங்க நாங்க எத்தனை பேர் இருப்போம் இந்த பக்கத்தில் உள்ள பந்தல்களுக்குள்ள பேசு அவங்களோட தொடர்பு வச்சு எத்தனை மக்கள் இருப்போம் பக்கத்துல பஞ்சலேக்கே நாங்க பேசலையா இருக்கோம் சஹாபாக்கள் எடுத்து பாருங்க எங்களுக்கு முன்மாதிரி நபியும் சஹாபாக்களும் தான் ரவி அல்லாஹும் அல்லாஹ் அண்ணுவாங்க ஒரு பிரயாணம் ஒன்று செய்யறாங்க அந்த பிரயாணத்துல ஒரு கிறிஸ்டியன் ஊரை தாண்டி கொண்டு போறாங்க அந்த ஊர்ல தங்கினாங்க அந்த ஊர்ல உமர் ரவி எல்லாம் பண்ணுவாங்க ட்ரெஸ் கழட்டி ஒரு கிறிஸ்டியன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ஒரு ஒஷம் எடுத்தாங்க அவங்கதான் தண்ணிய வந்து தந்தாங்க ஒபு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மூத்த கழுவி கொண்டிருக்கிறாங்க வந்து சொல்றாங்க சாப்பாடு தயாரா வச்சிருக்கிறோம் கேக்குறாங்க ஐநகுவ எங்க சாப்பாடு சொன்னாங்க பில் கனீசா சர்ச்சுக்குள்ள அமர் ரவி அல்லாஹும் அண்ணுவாங்க அலிய பார்த்துட்டு சொல்றாங்க அலி ரவி அல்லாஹும் அண்ணு உட்பட அடுத்த சாபாக்களை பார்த்து சொல்றாங்க நீங்க எல்லாம் முள்ளுக்கு போய்த்து முந்துங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க சேர்த்துக்குள்ள சாப்பாடும் அடிச்சாங்க சஹாபாக்கள் அபு மூசால் அலி ரபி அல்லாஹும் அண்ணுவாங்க ஒரு சேர்த்துக்குள்ள அசனுடைய இமாம் ஜமாத் நடத்திருக்கிறார் அமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க எத்தனையோ சேர்த்துக்குள்ள தொழுந்திருக்கிறார் இதுல என்ன விளங்குது அவங்க போறாங்க வாராங்க இந்த சகாபாக்களோட ஸ்டைல் எங்களுக்கு எல்லாமே இதான் நான் ஐசோலேஷன் ஆகி ஆனா பந்தலைக்கு சேர்த்துக்கு போறவங்க இருக்கிறாங்க எங்கட நான் சொன்ன மாதிரி அந்த அசிமிலேஷன் அவங்களோட இருந்து தொழாத மக்கள் அவங்க சேர்த்துக்குள்ள போயிட்டு அசல்டா டைம் மகரிப்ட டைம் பந்தலைக்கு போயிட்டு இல்ல எங்களுக்கு அல்ல அஹிம தொழுக்கிறான் தலாக்கிறான்னு அப்படி எதிரகில கரக்காண்டாங்க தொழாதவங்க அவங்களோட தொடர்பு தொழுகிறவங்க நாங்க வேறையா இருக்கு எனவே இதுதான் நடந்த நோய் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அந்த காலத்துல சஹாபாக்கள் கூட அந்த அந்நிய மக்களோட அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்க எனவே அதை பார்த்து அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க எனவே முஸ்லிம்கள் என்ற ரீதியில் ஆக முக்கியம் நாங்க ஒற்றுமையாக இருக்கிறது ஆக முக்கியம் அந்த அமைப்புல ஒரு ஒரு சந்தோஷமான செய்திதான் சிலவங்களோட உள்ளத்தில் இருக்கும் லங்கா ஜம்யத்தில் உலமா என்ற அமைப்புல ஜம்யத்தில் உலமா எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்றமான கருத்து ரேடியோல டிவில செல்லக்கூடிய அமைப்புகள் நீங்க கண்டிருப்பீங்க ஆனால் அஹமது இல்லா எங்களுக்கு இஸ்லாம் வந்து அடிங்க ஒதைங்க அவங்கள தரமட்டமாக்குங்க வாழ தூக்கம் வெட்டி போடுவோம் இல்ல இல்ல இஸ்லாம் சொல்லுது அவங்களோட பேசுங்க என்றுதான் எனவே மாஸ்டர் அல்ல அவங்களோட அழகான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குது அவங்க அவங்களோட லங்கா ஜம்யத்தில் உலமாவை நிப்பட்டி அவங்களும் ஜம்யத்துல் சுலோலமாவோட சேர்ந்தாலும் பெருசா ஒண்ணுமே இல்ல ஆனாலும் அதை நிப்பாட்டிட்டு ஜம்யத்துல் சுலோலமாவோட சேர்ந்து இதுக்கு முன்னால் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அதுல எல்லாம் வாபஸ் வாங்கி எல்லாம் சேர்ந்துட்டான் ஜனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இன்னொன்று நல்லாக விளங்கிக் கொள்ளுங்க முஸ்லிம்களுடைய பலகீனம் உண்டாகணும் என்றா அந்நிய மக்களுக்கும் தெரியும் அந்நிய மக்கள் எல்லாமே இல்லை நான் சொன்னேன் யாரு சரி திட்டம் போட்டு பிளான் பண்றவங்க இருக்கிறாங்களா இருந்தா அவங்களோட மெயின் பிளான் என்னண்டா ஒரு ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியை பலகீனமாக்குறதுக்கு என்ன உலமாக்களை விட்டும் பொதுமக்களை பிரிக்கணும் என்பதுதான் கன்செப்ட் என்றது விளைஞ்சது நீங்க பாப்பீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ரேடியோ பாருங்க டிவிய கேட்டிருப்பீங்க டிவில பாத்திருப்பீங்க ரேடியோல கேட்டிருப்பீங்க எதை பார்த்தாலும் ஜம்மியாவோட தான் நீங்க பண்ணுவோம் ஹலால் என்று வந்தாலும் ஜம்மியா நிகாப் என்று வந்தாலும் இதை உண்டாக்குனது ஜம்மியா பொறையில இருந்து சந்தி வருவது பள்ளி கட்டுறது இதர முக்கியமான ஜம்மியால தான் இருக்குது இந்த மக்தப் மக்தம் சிஸ்டம் யோசிச்சு பாருங்க இதையும் ஜம்யத்துலமான எல்லாமே ஜம்மியா ஜம்மியா எந்த அளவுக்கு என்றா பொதுமக்கள் ஜம்யத்துலமாக்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த ஹலால நிப்பாட்டினா நல்லமே இந்த ஜம்யா சுட்டி தான் எல்லா பிரச்சனை அவங்களோட தேவையும் அதுதான் மீடியா மூலமாக கொடுக்கக்கூடிய மெசேஜ நல்லா விளங்கி கொள்ளுங்க ஜம்மியா ஜம்மியா இந்த உலமாக்கல் உலமாக்களோட நீங்க தொடர்பு வைக்க வேணும் இவங்களை சுத்திதான் முஸ்லிம்கள் உங்களுக்கு நிம்மதி இல்லாம பேசிட்டு ஸ்ரீலங்கல இவங்களுக்கு ஓனும் இந்த உலமாக்களை விட்டும் பொதுமக்களை பிரிக்கிறதுக்கு எப்ப பிரிவினை வருமோ உலமாக்களை விட்டும் பொதுமக்கள் பிரிஞ்சுட்டாங்களோ அதுக்கு பிறகு இந்த பொதுமக்களை கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல இவங்களை லேசா லேசாங்கிற வழிக்குள்ள எடுக்கலாம் எனவே நல்ல விளங்கிக் கொள்ளுங்க அவங்களோட திட்டங்கள் என்னன்றது விளங்குறது ஆகும் எனவே இந்த நேரத்துல தான் நாங்க ஜம்யத்துல உலமாவோட சேரணும் ஜம்யாவுடைய கைட்லைன்ஸ் இந்த நேரத்துல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க ஜம்யத்துல உலமா ஹலால் அல்ல இங்க உள்ள பிரச்சனை நல்ல விளங்கி ஹலால நாங்க விட்டு கொடுத்துட்டோம் அதுக்கு அதுக்கப்புறம் நிக்காப் வரும் நிக்காபையும் விட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இப்ப பள்ளிக்கூடம் செய்யறாங்களே ஜம்யத்துல் உலமா அதையும் இப்ப நிப்பட்டதான் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நிப்பட்ட வரும் வெளிநாட்டுல இருந்து வாழக்கூடிய உலமாக்கள் முக்கியமான புரோகிராம்களுக்கு வராங்க அதையும் இப்படிதான் ஒண்ணும் அதுக்கு ஒரு மதரசாக்கு கைய வைப்பாங்க மஸ்ஜிதுக்கு கைய வைப்பாங்க எல்லாம் முத்து கொடுத்து போகும் எனவே எந்தெந்த மட்டங்கள் எப்படி பேசணுமோ அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது நன்றாக விளங்கிக் கொள்ளுமோ ஹலால் என்று வந்தாலும் இது ஜம்மியத்தில் உலமா தான் செய்யணும் பதாபிச்சு கொண்டிருக்கணும் என்ற எந்த தேவையும் இல்லை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க உலகத்துல ரெண்டு அமைப்புல ஹலால் நடக்குது ஒன்றோ கவர்மெண்ட்டுக்கு கீழே முஸ்லிம் கல்ச்சரல் எஃபேர்ஸ் இருக்குது தாய்லாந்துல முஸ்லிம் கல்ச்சரல் எஃபேர்ஸுக்கு கீழே தான் அந்த ஹலால் நடக்குது கவர்மெண்ட்டுக்கு கீழே ஆனா அதை சைன் பண்றது ஷேகுல் இஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆஹ் கிராண்ட் முஃப்தி அவரோட சைனோட தான் சர்டிபிகேட் போகும் இன்னும் சில நாடுகள் இருக்குது கவர்மெண்ட் கீழே இல்லாம பிரைவேட்டா ஒரு அசோசியேஷனாக ஹலால் கொடுத்து கொண்டே இருக்குது எனவே அந்த அமைப்புல தான் ஜம்யத்துல உலமா எங்கட நாட்டுல இந்த ஹலா சர்டிபிகேஷனை கொடுத்து கொண்டிருந்தாங்க சரி இந்த நேரத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஜம்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இதே சிஸ்டத்தை தூக்கி சரி கவர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுத்து முஸ்லிம் கல்ச்சரல் அபியாசுக்கு கீழே ஹலா சர்டிபிகேஷன் ப்ரொசஸ் வந்து ஜம்யத்துல் உலமா அதை கண்காணிக்கணும் என்று இருந்தாலும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை மக்களுக்கு ஹலால் சரியான முறையில போகும் எனவே அப்படி ஒரு முடிவு வந்தா அதுக்கும் தயார் ஆனா ஹலால் அப்படியே விட்டு கொடுத்துடுவோம் என்றா நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விட்டு கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு வரும் எனவே நுணுக்கமான அமைப்புல நாங்க நடந்து கொள்வதாக சொல்றோம் எனவே சுருக்கமாக சொன்ன இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன முஸ்லிம்கள் நாங்க ஒத்துமையா இருக்கணும் எங்களோட எயிட்டி பர்சன்ட் வெற்றிக்கு காரணம் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒத்துமை இருக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு மிலிட்ரி பவர் இல்ல எங்களுக்கு பைனான்சியல் பவர் இல்ல எங்களுக்கு மீடியா பவர் இல்ல ஆனா எங்களுக்கு துவாவுடைய பவர் அல்லா தந்திருக்கிறான் ஒற்றுமையுடைய பவர் அல்லா தந்திருக்கிறான் முன்னூத்தி பதிமூணு பேர் பதில்ல ஆனா அல்ல ஐயாயிரம் மலாய்க்கா மார்கள் இறக்கி அல்ல வெற்றிய தாரான் எருமூக்ல மூணு லட்சத்தி நாற்பதுனாயிரம் காப்பீர்கள் முப்பத்தி நாலாயிரம் முஸ்லிம்கள் மூணு லட்சத்தி நாற்பது ஆயிரம் காப்பீர்கள் இங்க முப்பத்தி நாலாயிரம் முஸ்லிம்கள் அல்ல எருமூக்லையும் வெற்றியதன் ஏன் அவங்களோட தொழுக அவங்களோட துவா அவங்களோட திகர் அவங்களோட நோம்பு அவங்களோட கவலை எல்லாம் வெற்றியை தந்துட்டாங்க எனவே நாங்க பலகீனம் தான் அந்த எயிட்டி பர்சன்ட் எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கட சக்தி என்னண்டா துவா எங்களோட ஒத்துமா எங்களோட கவலை எங்களோட நோன்பு எங்களோட சதப்பா அதே மாதிரி அந்நிய மக்களோட ரொம்ப அழகான அமைப்புல நாங்க நடந்து கொள்றது டுவெண்ட்டி பர்சன்ட் முயற்சி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நாங்க சொல்றோமே இந்த மீடியா மினிஸ்டரை சந்திக்கிறது பேப்பர்ல ஆர்டிகல் போடுறது ரேடியோ ப்ரோக்ராம் செய்யறது டிவி ப்ரோக்ராம் செய்யறது பிரசிடண்ட சந்திக்கிறது இதெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் முயற்சி என்ன நினைச்சுக்கணும் எனவே அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் முயற்சியை ஜம்யத்துலமா அழகான அமைப்புல செஞ்சு கொண்டு போகுது எயிட்டி பர்சன்ட் முயற்சி அது உங்களோட கையில் இருக்குது எங்களையால சொல்ல மட்டும் தான் மேலும் ஜம்யத்துலமாவால எனவே நோன்புகளை புரியுங்க சதகாக்களை கொடுங்க ஒத்துமை எங்களுக்கு மத்தியில் இருங்க அடுத்த மக்களுக்கும் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க நிச்சயமா சத்தியமா அல்லாஹாக்கு சுபகான நல்ல ஒரு முடிவை தாரான் பாசிட்டிவாக எடுப்போம் கடைசி அதை சொல்லி முடிக்கிறேன் எங்களைய பற்றி ஒரு பேட் பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குது எதையும் நாங்க பாசிட்டிவா எடுப்போம் நபி பத்தி சொல்லப்பட்டுச்சு இவர் சூனியக்காரன் இவன் பொய்க்காரன் இவரோட பேச போவானம் இவரோட நடந்து கொள்ளவானம் குடுக்கல் வாங்கல் செய்யவானம் ஆனா மனிதண்ட தன்மை என்ன தெரியுமா இது வானம் சொல்றோம் அதுதான் செய்வான் சூனியக்காரனா கொஞ்சம் போய் பார்ப்போமே நபி அவங்களை போயிட்டு பார்க்கணும் இவர் சூனியக்காரனா இல்ல இல்ல இவன் நல்ல மனுஷனா இவர் பொய்க்காரனா பொய்க்காரன் அடையாளமே இல்லையே நல்ல மனுஷனே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எப்ப தவறான மெசேஜ் கொடுக்கப்பட்டு வந்து பார்ப்பாங்களோ அப்பதான் ஹக்கு விளங்கும் அதே மாதிரி நாங்க நல்லெண்ணம் வைப்போம் அல்லா நிச்சயமா எங்களை கையுட மாட்டான் எங்களே பத்தி கெட்டெண்ணம் சொல்லப்பட்டிருக்கு கெட்டெண்ணம் போடப்பட்டிருக்குது ஹலால் என்றா இப்படிதான் அது டெரரிசம் போகுது ஹலால் என்றா இப்படிதான் அது அல்லாக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாட்டு எங்களுக்கு கொடுக்கறாங்க ஹலால் என்றா இப்படிதான் பெரிய சல்வி எடுக்கிறாங்க இப்பதான் எல்லாம் ஹலால படிக்க வராங்க அடே சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லையப்பா நிகாபா இதெல்லாம் டெரரிசமுக்குரிய டிரெஸ் தான் உண்மையா வந்து பார்ப்போமே இப்ப நாங்களும் உண்மையா சொல்ல போறோம் அல்லாஹ் அவங்களோட உள்ளங்களை சுரப்பா அல்லாஹ் சுரப்பான் எனவே அந்த அமைப்புல அல்லாஹ் எதுவும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் தீனுக்கு சிதுமத் செய்யறதுக்கு இந்த நேரத்துல சரி அந்நிய மக்களுக்கு அழகான அமைப்புல விளங்கப்படுத்துறதுக்கு எனவே அவங்களோட கோவப்படவானம் இறக்கப்படுங்க துவா கேளுங்க அல்லா நிச்சயமா எங்களுக்கு வெற்றியை தருவான் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்லாசோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்களுக்கு வழங்குவானாக வாஹிர் தாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம்